என்ன பள்ளிக்கூடம் விகடம் கந்தா பாடம் படிச்சியா படிச்சிருக்கிறாடு சரி உன் பாட தோப்பு அந்த ஔவையார் பாடண்டா அத்தாளும் பால்சோரி குன்றா ஜடபுடலாய் நெத்தாளும் மோரிசும் கிட்டவருமோ செத்தாலும் இலங்கை சிங்கப்பூர் ரங்கூன் போய் அடிபட்டாலும் ஓரங்கி பஸ்தியில் அடிபட வேண்டும் சரி நீ போடா டே முருகா நீங்க வாடா எப்படா நான் பாடலாம் மண்ணிட்டேன் பழுது சாப்பிட்டு பழுது உள்ளுங்கிறிக்கிட்டு பாட மேலே எப்படா எது ஆச்சாரு அரைஞ்சே உறந்து அரஞ்சிய விரும்பு ஆழ்வழி இல்லம் ஏழ்வழி கடவு ஈவழி உலக்க யுக்கமத கைவிட என்னை ஏற்றுக்கிறேன் பத கட்சியை ஒப்பட உலக சரிங்க போ ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் பாட ஒப்பிக்கிறான் டே பாப்பாது என்ன படிச்சியா படிச்சுட்டேன் சொல்லு இது ஒரு பசு பசு அரே பால் சொல்றான் பால் சரி சரி சொல்லு சொல்ல பால் சொல்றான் பாய் சரி சரி சொல்லு சொல்ல பாய் பாய்க்கரக்கும் பாவ நன்றியில் பாய்க்காம பாய்க்கா பாய்க்கார பாய்க்கார நம்ம செம்பி செம்பி செம்பி செம்பி செம்பி

இப்படி மூட்டே இனி நான் பொறுக்க மாட்டேன் அழாடி சின்ன முட்டை வந்துதானே பிடிச்சிருந்து பிடுங்குது சின்ன முட்டை வந்துதானே பிடிச்சிருந்து பிடுங்குது பெரிய முட்டை வந்துதானே பார்த்து எடுத்து கடிக்குது மூட்டை கடி நான் கொதிக்க மாட்டேன் நடிப்பாயே சுருட்டடிப்பாயே நீ கிடைக்க பதிரிசபாயே நீ உடைக்கிற பதிரிசபாயே நீ உடைக்கிற பாயே சுருட்டடி வள்ள போட்டுக்கடி கண்ணாலே கண்டத்தை கயிறாலே மதிக்கடி மூட்டே கிணிக்கடி நான் பொறுக்க பார்த்தேன் கிணிக்கடி நான் பொறுக்க பார்த்தேன் நீங்க நீங்க போட்டு இருக்கடி நான் பொறுக்க மாட்டேன்